Padre. மாமா வாருங்கள் வாருங்கள் செய்தாருங்கள் மாமா வாருங்கள் செய்தாருங்கள் அட சேர் இருந்தால் கொண்டு வந்து சீக்கிரம் போடு களை தீர மாமாவுக்கு சென்று காப்பியை போடு அட சேர் இருந்தால் கொண்டு வந்து சீக்கிரம் போடு களை தீர மாமாவுக்கு சென்று காப்பியை போடு மாமா வாருங்கள் வாருங்கள் செய்தாருங்கள் மாமா வாருங்கள் வாருங்கள் செய்தாருங்கள் கொடு இல்லை யார் இருந்தாலும் கங்காவை இழுத்திடச் சொல்லு அவ ராசி கொள்ளும் பலகார பட்சணம் கொடு பாருங்கள் பாருங்கள் பெய்தாருங்கள் மாமா பாருங்கள் பாருங்கள் பெய்தாருங்கள் கோலாலில் நெட்டுவது பானங்களோடு மிக மேலான சாக்லேட்டு பிஸ்கட்டு கொடு பாட்டு போடு மாமா வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் மாமா வாருங்கள் வாருங்கள் நல்லா பாருங்கள் மாமா வாருங்கள் வாருங்கள் செய்தாருங்கள் பாலாடை நாடுப்பதர் பெண்கோடு பூச பக்குவமாய் சந்தனத்தில் பன்னிரு வீடு பாலாடை நாடுப்பதர் பெண் அதனை திறந்து நல்ல விதமா தாம்பூலம் கொண்டு வா அன்றையும் இன்று வெகு நன்றியோடு சென்று பெட்டி அதனை திறந்து நல்ல விதமா தாம்பூலம் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா ஜல்தி வாருங்கள் வாருங்கள் கை தாருங்கள் மாமா வாருங்கள் வாருங்கள் கை தாருங்கள்